திருச்சிற்றம்பலம் பண் ஸ்ரீகாமரம் நாடு சோழ நாடு காவிரி வடகரை ஸ்தலம் வெண்காடு திருச்சிற்றம்பலம் கண்காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடுள்ள நினை வாயினவே வரம் பெறுவர் ஐயூற வேண்டா ஒன்றும் வேயன தோளுமை பங்கன் வெண்காட்டு மூக்குள்ள நீர் யாரவர் தம்மை தோயாவாம் தீவினையே மண்ணோடு நீரனல் காலோடு ஆகாயம் மதியிரவி எண்ணில் வருமியமானன் இக பரமும் எண் திசையும் பெண்ணினோடான் பெருமையோடு சிறுமையோ மாம் பேராளன் விண்ணவர் கோன் வழிபடவெண் காடிடமாய் விரும்பினே விடமுண்டமிடற்றண்ணல் வெண்காட்டின் புறவின் மடல் விண்ட முடத்தாழை மலர் நிழலை கூறுகின்று தடமண்டு தூரை கெண்டை தாமரையின் பூமறைய கடல் விண்ட கதிர் மூத்த நகை காட்டும் காட்சியதே வேலை மலி தன் காணல் வெண்காட்டான் திருவடி கீழ் மாலை மலிவண் சாந்தால் வழிபடு நன்மறையவன் தன் மேலடர் வெங்காலனுயீர் விண்ட பிணை நமன் தூதர் ஆலமிடற்றானடியார் என்றடர அஞ்சுவரே தன்மதியும் வெய்யறவோ தாங்கினான் சடையினுடன் ஒன்மதியனுதலுமையோர் கூறுகந்தானூரை கோயில் பன்மொழியாலவன் நாமம் பலவோத பசுங்கிள்ளை வெண்மூகில் சேர்க்கரும்பெணை மேல் வீற்றிருக்கும் வெண்காடே சக்கரமார்க்கீந்தானும் ஜலந்தரனை பிளந்தானும் அக்கரை மேல் அசைத்தானும் அடைந்த ஈராவதம் பணிய மிக்கதனு கருள் சூரக்கும் வெண்காடும் வினை தூரக்கும் முக்குளம் நன்குடையானும் முக்கனுடை இறைவனே பண்மைத்த இன்மொழியாள் பயமெய்த மலையெடுத்த உன்மத்தன்னுரம் நெறித்தன் அருள் செய்தானூரை கோயில் கண்மொய்த்த கருமஜை நடமாட கடல் முழங்க விண்மொய்த்த பொழில் வரிவண் திசை முரலும் வெண்காடே கள்ளார் செங்கமலத்தான் கடல் கீடந்தான் என இவர்கள் ஒள்ளாண்மை கோளர் கோடி உயர்ந்தாழ்ந்தும் புணர்வரியான் வெள்ளானை தவம் செய்யும் மேதகு வெண்காட்டான் என்று உள்ளாடி உருகாதார் உணர்வுடைமை உணரோமே போதியர்கள் பிண்டியர்கள் மிண்டு மொழி பொருளென்னும் பேதையர்கள் அவர் பிரிமின் அறிவுடையிரிது கேண்மின் வேதியர்கள் விரும்பிய சீர் வியந்தீரு வெண்காட்டானின்று ஓதியவர் யாதுமொரு தீதிலரென்றுணருமினே தன் பொழில் சுஷண்பையர்கோன் தமிழ்ஞான சம்பந்தன் விண்போலி வெண்பீரை சென்னி விகிர்தனூரை வெண்காட்டை பண்போலி செந்தமிழ் மாலை பாடிய பத்திவை வல்லார் மண்போலிய வாழ்ந்தவர் போய் வான் போலிய புகுவாரே சுவாமி திரு வெண்காட்டீஸ்வரர் அம்பாள் பிரம்ம வித்யா நாயகி திருச்சிற்றம்பலம்